சிவமயம் திருச்சிற்றம்பலம் அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த இருபாவிருபது கண்ணோதலம் கண்ட கரையும் கரந்தருளி மண்ணீடையின் மக்கள் மலமகற்றும் வெண்ணை நல்லோ மெய் கண்டான் என்றொரு கால்மேவுபரால் வேறின்மை கை கண்டாருள்ளத்து கண் கண்ணகன்யாலத்து கதிரவந்தானேன வெண்ணை தோன்றியமை கண்ட தேவ காரார் கிரக களியாழ்வேனை நின் பேராயின்ப திருத்திய பெரும வினவலானாதுடையேனதுள்ளம் நீங்கா நிலவை யோங்கும் உளையால் அறிவின்மை மலம் பிரிவின்மை எனினோராலினை உணர்த்தும் வீராய் நின்றனையேல் திப்பியம் அந்தோ பொய் பகையாகாய் சுத்த தன்னமலஞ்சோதிநாயகன் முத்தன் பரம்பரன் எனும் பெயர் முடியாவேறு நின்றுணத்தின் வியாபகமின்றாய் பேரும் என்றாமெமக்கெம் பெரும இரநில தீ நீரியமானன் காலேனோ பெருநீலை தாண்டவம் பெருமார்கீலாதலின் வேரோ கோவுடனோ விளம்பல் வேண்டும் சீரியருளல் சிறுமையுடைத்தால் அறியாது குறினைய பக்குவ பக்குவ குறிபார்த்தருளினம் குருமூதலாயேனின் அப்பக்குவ மருளினம் அறியேன் மிகத்தகும் பக்கூபம் வேண்டேற் பயனில்லை நின்னால் பக்கூபமதனால் பயனீவரினே நின்னை பருவம் நிகழ்த்தாதன்னோ தன்னோ தன்னொப்பாரிலி என்பதும் தகுமே மும் அலம் சடமணோமோ பிழமயினே நின்மலன் பருவம் நிகழ்த்தியதார்கோ உணர்வேழு நீ நீக்கத்தை ஓதியதெனினே இணையிலியாயினை என்பதை அறியேன் யானே நீக்கினம் தானே நீங்கேனம் கோனே வேண்டா கூறல் வேண்டும் காண்பார் யார் கொல் காட்டா காலேனம் ஆண்பூரை உணர்ந்தீலை மன்ற பாண்டியன் கேட்ப கிழக்கும் மெய்ஞானத்தேன் ஆட்பாலவர்க்குள் என்பதை அறியே அறிவறியாமை ஈரண்டும் அடியேன் செறிதலால் மெய் கண்ட தேவே அறிவோ அறியேனோ யாதென்று கூறுகே நாய்ந்து குறிமாறு கொள்ளாமற் கூறு கூறிய மூன்று மலத்தின் குண கூறி வேறு கிழக்கின் விகற்பம் கற்போ குரோதம் மோகம் கொலைஞர் மத நகை விராயண் குணனுமானவமேன விளம்பினை அஞ்ஞானம் பொய்யயர்வே மோகம் பைசால சோனியம் மாச்சரியம் பயம் மாவேள் குணனும் மாயை கருளினை இருத்தலும் கிடத்தலும் இருபீனை இயற்றலும் விடத்தலும் பரநிந்தை மேவலென்றெடுத்த அருவகை குணனும் கரோம கரோமத்தருளினை ஆங்க வைத்தானும் நீங்காது நின்று தன் வழி செலுத்தி தானே தானாய் என் வழி என்பதொன்றின்றாமன்ன ஊரும் பேரும் ஊரோவும் கொண்டேன் ஊரும் பேரும் ஊரூவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணயம்பதியில் சைவசி காமணி மெய்யர் மெய்ய மும்மலம் சடமேன மொழிந்த நெய்யம்மா மாறூகோள் கூறல் போலோ தேரூ சடஞ்சயலதனை சாந்திடமெனினே கடம்படமதனொட்கண்டீலம் விடம்படும் ஊன்தீரல் போன்றதாயில் தோன்றி அணைந்தாங்க கரல் வேண்டும் குணங்களும் பன்மையின்றாகும் எம்மை வந்தனை தர தானோ மாட்டாதியானோ செய்கிலன் நீயோ செய்யாய் நின்மலனாயிட்டு இயல்பே இயல்பேனில் போகாதென்றும் மயல் கேட பந்தம் வந்தவாரிங்கு அந்த மாதியில்லாயருளே அருள் முன்பு நில்லாதடியேற்கு கண்ணின்று இருள் கண்டவரின் கொல்லெந்தாய் மருள் கொண்ட மாலையா வெண்ணை வாழ் மன்னவா என்னுடைய மாலையா மாற்ற மதி மதினோதல் பாகனாகி கதிதர வெண்ணை தோன்றி நன்னியுள் போகுந்தன் உளவேளி செய்துன்னளவில் காட்சி காட்டியர் காட்டினை எனினும் நாட்டி என்னுண்மையும் பெருமையும் நோவலின் நன்னல் பாதாள சக்தி பரியந்தமாக ஓதியுணர்ந்த நானே ஏக முழுத்தும் நின்றனே முதல்வ முழுத்தும் புலன்கடை பூழை நுழைந்த நன்கலங்கி ஆங்கை நைந்தவத்தையோ அடைந்த நன்னீங்கி போக்கு வரவு புரிந்த புரிந்தனன் எவ்விட துண்மையும் எவ்விட தார்தலும் செல்லிட தெய்தலும் தெரிந்த மூன்றினுள் ஒன்றேன கருளல் வேண்டும் என்றும் இல்லதிலாய் உள்ளதுளரென்னு சொல்லே சொல்லாய் சொல்லும் காலை சிறுத்தலோ பெருத்தலும் இளவே நேரத்தீயானை எறும்பி நானது போலேனே ஞானமன்றவை காய வாழ்க்கை மற்றவை அடைந்தன உளவேனின் அற்றன்று விட்ட கூறையின் அறிந்து தோன்று தொட்டு வந்தனவேன வேண்டு நட்ட பெரியதேர் பெருமையும் சிறியதில் சிறுமையும் உரியது நினக்கே உண்மை பெரியோய் எனக்கென்றாகும் என்றும் மனக்கி நீயாயினே மற்றது மொழியே மொழிந்த அவஸ்தை முதலடியே நின்றாங்கு ஒழிந்தன நான்கும் உணர இழிந்தறிந்து ஏறி டிங்கில்லை எழில் வெண்ணை மெய்த்தேவே தேரீற்றன் கொண்டு தேரீத்து தெரித்ததென் கொண்டேனை ருத்தீர பசுபதி செடியனேனையோ அடிமை செய்ய படிவம் கொண்டு வடிவு காட்டில பெண்ணை ஆளோ வெண்ணை மெய்ய அவஸ்தையில் தெரித்தனாயின்ன அவஸ்தை தெரிந்தாங்கீரித்தலும் இளனே தீர்த்தும் காலமோதலிய கருவிய பிரமனு வந்தென்னை அடையார் ஓதும் காலை ஒன்றை ஒன்றுணரா சேத்தனமன்றவை பேதை செயலுமே சேத்தனவானால் செயல் கொள்ள வேண்டும் நார் போதமவற்றை போணர்வதை அறியேன் கருவே தீரளீனொங் காண்பதோரொன்றாம் ஒரு பூதலறியேன் உணர்வீனாலாதலின் நிற்கோடு கண்டனாயினேற்கு கருவியாயினை பெருமையோ மீளவே யானே பிரமம் கோனேயே வேண்டா இன்னும் கேண்மோ மன்னின் முன்னமென்றன் உணர்வீலநாதலின் என்னை காண்பினோ காண்பல காணாதே உன்னை காண்பீனம் காண்பல உன்னோட ஒருங்கு காண்பீனோ காண்பல அருந்தூணை கண்டவாரேதனது கண்ணே கடல மூதே வெண்ணை கரும்பே என் கண்ணே உடலகத்து மூல தொடுங்க சடல கருவியா தாங்குணர்த்த காண்பதுதான் என்னை மறுவியாதென்றுரைக்க மன் மன்னிய கர்ம சமதீடை மலங்களை அந்நியமாக்கி அருள் வழியதனால் என்னுள் பூகுந்தனை எனினே முன்னை திரிமலம் தீர்த்த தேசிக நின்னோடு ஒரு ஓதலின்றியோடந்தேயாகும் பெருநீலை ஆகால் வேண்டும் மறுவீடு மும்மலமதனால் எம்முள்ளின்றிலையேனில் அம்மல திரிவு செம்மலர் தாழ் நீழர் சேர்த்தலும் இளவாய் சார்பவை பற்றி பெயர் வீலனாகும் பெரும தீர்வின்று அமைந்த கருமத்தி கருமத்தீயந்தவை அல்லது சமைந்தன விலவேன சாற்றின் அமைந்த மாயேயங்கண்ம மாமல மூன்றும் மாயாதாகவே யார்ச்சனமாயேன் உற்பவம் ஒழுகும் ஒன்றொன்று நிச்சமமாயி நல்லது நேர்பேரல் மொழிந்த தொல்லரந்தனக்கும் ஏயாதாகும் நாயே நாயேனுளத்து நின்றனை என்பேனோ நின்றிலை என்பேனோ பொன்றிய பொன்னீற்று இளமல என்பேனோ ஒன்றினை உரைத்தருள் மன்ற குன்ற பெண்ணை பூனல் வயல் வெண்ணை கதிபதி கை கண் தலைவாய் கால் சேவி மூக்கூயர் மெய் கொண்டேன் வீணை வேற பறித்த மெய் கண்ட தேவ வீணையிலே மை கொண்ட கண்ட வழுவீலன் மதியே மதினென்பாலிந்த மலத்தின்பால் நிற்க விதியன் கொள்வெண்ணை வாழ்மெய்ய பரினின்பால் வந்தாலி தின்வரத்தில் வந்திரண்டும் பற்றுகிறேன் எந்தாய் ஈரண்டாமோரின் என் தீசை வீழங்க ஈருட்படாம் போக்கி முண்டக மலர்த்தி மூதேரி வருளோ நீ உதயமே கண்ட தேவா கோதில்ல மோத குண பேரும் குன்ற என் நீலார்தலும் மகரலும் என்னை கொல் உன்னிற்றுன்னியூன விடற்பெயர் கூவை என்னும் மதுவே நின்னியல்பினேம் வியங்கோளாலனோ மாகியங்காலம் மண்டேனப்படுவை என் தோள் மொக்கண் யாங்கனோ பிரியாதோங்கு நின்னிலையின் யான் வந்தணைந்து மீழ்குவனாயின் ஆற்றுத்துயரொற்றோர் அணி நீழல் நசையே வீற்றே வீற்றெழுதர வேண்டலோ வெறுத்தலோ இற்றை சாயைக்கு நற்று மன்னியல்பே அனையை வியாகூவை நீனை வரும் கலை இந்நிலையதனின் ஏழையேற்கிறங்கி நின்ன வேளிபடு தோழி பை பைனியேல் அருள்மாறாகும் பேரும் மகதன்றியம் நிற்பெற்றவர்க்கும் உற்பவமுண்டேனும் சொற்பெருமகுதி தொல்லூல இல்லை அவ்வாவை அமைவோம் சால்பும் மயர் வேற சொல்லி சொல்லேதேர் சொல்லா சொல்லே சொல்லுக சொல்லிரந்தோயே இரதோய் கரணங்களெல்லாமேனக்கு சிறந்தோய் எனினும் மெய் தேவே பிறந்துடனாம் காயம் கோளவு கோளாமலும் கண்டது நீ ஆயன் கொல்பாதவத்தற்று அற்றதென் பாசம் உற்றதொன் கழலே அருள் தூரையூரையோ பொருட்சுவை நாதா வேறென்றிருந்த என்னை யான் பேர வேறின்மை கண்ட மெய் கண்ட தேவ இருவீனை என்பதென்னை கொல்லருளிய மனமே காயம் வாக்கேனும் மூன்றின் இதமேய கீதம் ஏனோமீவையில் கணத்தீடை எழியும் தினை தூணையாக காரணமஞ்சடமதன் காரியம் மக்தால் ஆரணங்காம்பழி அடியேற்கேனை கொல் செயலேனதாயினும் செயலே வாராது இயமன் செய்தி ஏதற்கேனமையும் பின்ன என்றாகும் மன்னதும் இங்கு செய்திக்குள்ள செயலவையறுத்தின் மையல் தீரிமையர்க்கு வழக்கீலை மன்ன ஒருவரே அமையும் ஒருவா ஒருவர்க்கு இருவரும் வேண்டாயிரைவனும் நின்றனை நின்னது கருணை சொல்லளவின்றே அமைத்தது துய்பின் எமக்கணை வென்றான் உள்ளது போகாதிலது வராது உள்ளதே உள்ளதேனுமுறையதனால் கொள்ளும் வகையார் கொளுத்திடமாயின் வள்ளன்மை எல்லாம் உள்ளிடமையோ ஈய வேண்டுமேனும் விதியின்ற ஆயினும் என்னை அருந்துயர்படுத்த நாயினிற்கு நன்று மன்மாய கருமமும் கரும பந்தமும் தெருள அருளும் சிவபேருமானே செங்கை மதில் வெண்ணை வாழ்மண்ணா போன வீணை தானே பொருந்துமோ யானதனில் ஆவேனோ ஆக்காய் அமல நாம் நின்னருள்தான் தேவனே யாதுக்கோ தே தேராதூரை பந்தேரோ மரலுளத்தோடு பேராதருளுதல் பெரியோர் கடனே நின்னை கலப்பதென்னுண்மையே நின் நின்னது நேர்மை சொல் மனத்தின்றே எழுவகை தாதுவின் ஏழ் தூளை இரண்டோ பெருமூழை குரம்பையில் பெய்தக தடக்கி நீக்கி என்றனை போக்கர நிறுத்தி இச்சை முதலிய எழுப்பி நடத்திடும் விச்சை சாலவோ வியப்பது நிற்க வாக்கும் மனமோ போக்குளதனுவும் சொல்லும் நீனைவோ செய்யோ செயலோ நல்லவோ தீயவோ எல்லாம் அறிந்து முறை பிறழாமல் குறைவு நிறைவின்றாய் காலமும் தேசமும் மலரவகத்தை நடுவ நின்றருத்தலின் நடுவனாகுதியே சான்றோர் செய்தி மான்றேரோ பின்றே சாலார் செயலே மலாகுவதே அத்துவாமெத்தி அடங்காவினைகளும் சுத்தி செய்தனையே ஒத்த கன்மத்தீடை நீங்கிட என்னை ஓங்கொள்வினைகளும் ஆங்கவை அறுத்தோபதாரை கொல்லதனால் கரும மறுத்தோ கடனது என்ற தருமம் பூரத்தல் பெருமையேதன்றேன் கண்ணீனுள் மணிய கருத்தினுள் கருத்த வெண்ணை வேந்தமை கண்ட தேவ இடர்படு குரம்பயூளிரு துடைப்பதில் அருள் தோன்றிட சொல்லே சொற்றொழும்பு கொள்ள நீ சூழ்ந்ததுவும் நிற்செயல்கள் மற்றவர்கள் நின்னோக்கின் மாய்ந்த ஊயேற்கோற்றம் ஒளித்தீயாங்கைய ஊயர் வெண்ணை நல்லூர் குளித்தமது கொன்ற எங்கோ கோலம் கொண்ட வருணரதேம் ஞாலம் காவலன் யானேன கொழியே பொய்யை மெய்யன பூகன்று வையத்து ஓடா பூட்கை நாடி நாடா என்னோட்கரந்தன் பின் வந்தருளி என்னையும் தன்னையும் அறிவின்றியற்றே என்னது யானேனோ மகதையும் கண்டு யாவார் யாவையும் யாங்கனோ சென்று பூக்கோழி போக்கு பெயர் தூழி பெயர்ந்து மிக்க மிக்க போகம் விதியால் வேளை திங்கு எற்பணியாளாய் எனை பிரியாதே ஓடி மீழ்கேன ஆடல் பார்த்திட்டு என் வழி நின்றனன் எந்த அன்னோ அருள்மீக உடமையின் அருட்டூரை வந்து பொருள் மீக அருள் தலும் பொய் பகையாதலும் கை கண்டு கொள்ளேன கடலூலகரிய மெய் கண்ட தேவன் ஏன பெயர் வீரியே தன்னுட்கரந்து தான் முன்னாகி தன்னதும் தானுமா என்ன என்றாக்கி தன்னையும் என்னையும் தந்து தனது செய்யாமையும் எனது செயலின்மையும் எம்மான் காட்டி எய்தல் அம்மா எனக்கே அதிசயோ தருமே தருமாதரோமத்தலை நின்றாள் வேனை கருமா கடல் வீட முன்கண்ட பேரோமா திருவெண்ணை நல்லூர் ஸ்வேதவனத்தான் உருவென்ன வந்தெடுத்தான் ஊற்று உற்றவர் பெற்றவர் அற்றவர் முற்றோ அற்றவர் கற்றவன் நல்லவர் கல்லவன் அந்த மாதியில்லவன் வந்து குறக்கு மனத்து கோடி ஏன் பறக்கும் பரப்பை கூவித்து நேரத்தி பீடித்திட்ட இருள் வேளியாகும் மருளினை அறுத்து வந்து பூகூதலும் சென்று நீங்களும் இன்றி ஒன்றாய் நின்ற அந்நிலையில் ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டோ இன்றாகாமல் தன்னது பெருமை தாக்கானாயினும் என்னது பெருமை எல்லாம் எய்தே தன்னை எனக்கு தருவதை அன்றியம் என்னையும் எனக்கே தந்து தன்னது பேரானந்த பெருங்கடலதனுள் ஆராயின்பமளித்து தீரா உள்ளம் பூரமம் ஒழிவின்றி நின்ற வள்ளன்மை காட்டி மலரடி அருளிய மன்னன் எங்கோன்வார் பூனர் பெண்ணை வெண்ணை காவலன்மை கண்ட தேவன் அந்நல்லருளா அயத்தன் நன் அண்ணல்லருளாலயத்தன் நன்னே மலமூதலாயினமாய்க்கோ உலக ஊயிர் கேளாமோரோ கண்ணே உலக ஊயிர் கேளாம் ஒரு கண்ணே